திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருப்பூந்துருத்தி திருவிருத்தம் திருச்சிற்றம்பலம் மாலினை மாலுர நின்றான் மலைமகள் தன்னுடைய பாலனை பான்மதி சூடியை பண்புணரார்மதின்மேல் போலனை போர்விடை ஏரியை பூந்துருத் சித்தி மகிழும் ஆலனை புராணனை நான் அடி போற்றுவதே மரியுடையான் மழுவாளினான் மாமலை மங்கையோர்பால் குறியுடையான் குணமொன்றறிந்தாரில்லை கூறிலவன் பொறியுடை வாழறவத்தவன் பூந்துருத்தியுரையும் அறிவுடை ஆதிபுராணனை நானடி போற்றுவதே மறுத்தவர் மும்மதில் மாயவோர் வெஞ்சிலை கோதோரம்பால் அறு தனை ஆலதன் கீழனை ஆள்விடமுண்டதனை பொருத்தனை பூதப்படையனை பூந்துருத்தியுறையும் நிறத்தனை நீலமிடற்றனை யான் அடி போற்றுவதே உருவினை ஊழி முதல்வனை ஓதி நிறைந்து நின்ற திருவினை தேசம் படைத்தனை சன்றடைந்தேனுடைய பொருவினை எல்லாம் துறந்தனை பூந்துருத்தியுறையும் கருவினை கண்மூன்றுடையனை யான் அடி போற்றுவதே தக்கன் தன் வேள்வி தகர்த்தவன் சாரமதுவன்று கோழ்மிக்கனமும்மதில் வீயவோர் வெஞ்சிலை கோத்தொரம்பால் புக்கனன் பொன் திகழ்ந்தன்னதோர் பூந்துருத்தியுரையும் நக்கனை நங்கள் பிரான் தனை நானடி போற்றுவதே அருகடை மாலையும் தானுடையான் அழகாலமைந்த உருவுடை மங்கையும் தன்னொரு பால் உலகாயு நின்றான் பொறுபடை வேலினன் வில்லினன் பூந்துருத்தியுரையும் திருவுடை தேசமதியனை யானடி போற்றுவதே மன்றியோ நின்ற மதிலரை மாயவகை கெடுக்க கன்றியும் நின்று கடுஞ்சிலை வாங்கி கனலம்பினால் பொன்றியும் போகப் புரட்டினன் பூந்துருத்தியுரையும் அன்றியோ செய்த பிரான் தனையானடி போற்றுவதே மின்னிறம் மிக்க இடை உமை நங்கையோர்பான் மகிழ்ந்தான் எந்நிறமென்றமரர் பெரியாரின் நந்தாமரியார் பொன்னிறமிக்க கச்சடையவன் பூந்துருத்தியுரையும் என் நிறவெந்தை பிராந்தனை யானடி போற்றுவதே அந்தியை நல்ல மதியினை யார்க்கும் அறிவறிய செந்தியை வாட்டும் செம்பொன்னினை சென்றடைந்தேனுடைய புந்தியே புக்க அறிவினை பூந்துருத்தியுறையும் நந்தியை நங்கள் பிராந்தனை நானடி போற்றுவதே பைக்கையும் பாந்தி விழிக்கையும் பாம்பு சடையிடையே வைக்கையும் வானிழிகங்கையும் மங்கை நடுக்குறவே மொய்க்கை அரக்கனை ஊன்றினன் பூந்துருத்தியுரையும் மிக்கனல் வேத விகீர்த்தனை நானடி போற்றுவதே சுவாமி புஷ்பவனேஸ்வரர் அம்பாள் சௌந்தரநாயகி திருச்சிற்றம்பலம்